திருச்சிற்றம்பலம் நாடு சோழநாடு காவிரி வடகரை ஸ்தலம் சீர்காழி வேணுபுரம் திருச்சிற்றம்பலம் பூதத்தின் படையினே பூங்கொன்றை நீர் ஓதத்தின் ஒலியோடும் ஒம்பர்வானவர் புகுந்து வேதத்தின் இசை பாடி விரை மலர்கள் சொரிந்தேத்தும் பாதத்தீர்வேணு பூரம் பதியாக கொண்டீரே சுடுகாடுமே வீணே துன்னம்பை கோவணம் தோல் உடையாடையது கொண்டீர் ஒரு பாகம் அடையாளமது கொண்டீர் அங்கையினேர் பரசுவெனும் படையாழ்வீர் வேணுபூரம் பதியாக கொண்டீரே கங்கை சேற்றடை முடியே காலனை பொன் சேற்றுகந்தீர் திங்களோடிளரவம் திகழ் சென்னிவை துகந்தீர் மங்கையோர் கூருடையே மறையோர்கள் நிறைந்தேத்த பங்கையஞ்சேர்வேணுபுரம் பதியாக கொண்டீரே நீர் கொண்ட சடை முடிமேல் நீமதியம் பாம்பினோடும் ஏற்கொண்ட கொன்றையினோடு எழில் மத்தம் இலங்கவே சீர்கொண்ட மாளிகை மேல் சேயிழையார் வாழ்த்துரைப்ப கார் கொண்ட வேணுபுரம் பதியாக கலந்தீரே ஆலை சேர்த்தன் கழனி அழகாக நர உண்டு சோலை சேர்வண்டினங்கள் இசை பாட தூமொழியார் காலையே புகுந்திரைஞ்சி கை தொழமே மாதினோடும் பாலையாழ்வேணுபுரம் பதியாக கொண்டீரே மணிமல்கு மால்வரை மேல் மாதினோடு மகிழ்ந்திருந்தீர் துணி மல்கு கோவணத்தீர் சுடு காட்டிலாட்டுகந்தீர் பணி மல்கு மறையோர்கள் பரிந்திரைஞ்சவேணு புற தனி மல்கு கோயிலே கோயிலாக அமர்ந்தீரே நீலஞ்செர்மிடற்றே நீண்ட செஞ்சடையினே கோலஞ்சேர்விடையீர் கொடுங்காலல் தனை சேற்றீர் ஆலஞ்சேர்கழனி அழக வேணுபுரம் அமரும் கோலஞ்சேர்கோயிலே கோயிலாக கொண்டீரே இறை மண்டி சங்கேரோ கடல் சூழ்த்த நிலங்கையர்கோன் விரை மண்டு முடி நெறிய விரல் வைத்திருவரை தன்னில் கரை கண்டிப்பு ஏரோதம் கலந்தெற்றும் கடற்கவினார் விரை மண்டு வேணுபுறமே அமர்ந்து மீக்கீரே தீயோம்பு மறைவான காதியாம் திசை முகன்மால் போயோங்கி இழிந்தாரும் போற்றறிய திருவடிகீர் பாயோங்கு மரக்கலங்கள் படுதிரையால் முத்துண்டு சேயோங்கு வேணுபுரம் செழும்பதியாய் திகழ்ந்தீரே நிலையாந்த ஒண்டியினீர் நெடுங்கொண்டர்ஷாக்கியர்கள் புலையானாரவுரையை போற்றாதுன் பொன்னடியே நிலையாக பேணி நீ சரணென்றார் தமை என்றும் விலையாக ஆட்கொண்டு வேணு பூரம் விரும்பினையே சுவாமி பிரம்மபுரீஸ்வரர் அம்பாள் திருநிலை நாயகி திருச்சிற்றம்பலம்